بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அத்தியாயம் அந்நிசா மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் மனிதர்களே உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான் மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் மேலும் எந்த அல்லாஹுவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் இரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றாதீர்கள் மேலும் அவர்களின் பொருள்களை உங்களின் பொருள்களோடு கலந்து உண்ணாதீர்கள் சின்னமாக இது பெரும் பாவமாகும் وَإِنْ خِفْتُمْ شئتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا அனாதைகளுடன் நீதமாக நடக்க இயலாது என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை இரண்டிரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக மனமுடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்று நீங்கள் அஞ்சுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டும் மனமுடித்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களையே மனைவியாக்கிக் கொள்ளுங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானதாகும் وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا மேலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை கடமையென கருதி மனமுவந்து அழித்து விடுங்கள் ஆயினும் அந்த மகரிலிருந்து ஒரு பாகத்தை அவர்கள் உங்களுக்கு மனமுவந்து விட்டுக் கொடுத்தால் அதனை நீங்கள் தயக்கமின்றி அனுபவிக்கலாம் ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள பொருள்களை விவரமறியாதவர்களாய் உள்ள அனாதைகளிடம் ஒப்படைக்காதீர்கள் ஆனால் அப்பொருள்களிலிருந்து அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் அழியுங்கள் மேலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்துங்கள் وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم ولا تأمنوا قلوبا إِسْرَافًا وَبِدَارًا أَن يَكْبَرُوا وَمَن كَانَ غَنِيًّا فَلْيَسْتَعْفِفْ وَمَن كَانَ فَقِيرًا فليأفف بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فأشهدوا عليهم وكفى بالله حسيبا மேலும் அனாதைகளை அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள் அவர்களிடம் பகுத்துணரும் தகுதியை நீங்கள் கண்டால் அவர்களுக்குரிய உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பெரியவர்களாகி தங்களின் உரிமைகளை கேட்டு விடுவார்கள் என அஞ்சி அந்த உடைமைகளை நீதிக்கு புறம்பாக வீண்விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள் அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களிலிருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹு போதுமானவன் للرجال نصيب مما مِمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ وَلِلنِّسَاءِ نَصِيبٌ مِمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ مِمَّا قَلَّ مِنْهُ أَوْ كَثُرَ மரணமடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு அதுபோல தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்குண்டு அச்சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரியே இந்த பங்கு அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும் وَإِذَا حَضَرَ الْقِسْمَةَ أُولُو الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينُ فَارْزُقُوهُم مِّنْهُ وَقُولُوا لَهُمْ قَوْلًا مَّعْرُوفًا மேலும் பங்கீடு செய்யும் போது வாரிசு அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ வறியவர்களோ வந்தால் அச்சொத்திலிருந்து அவர்களுக்கும் சிறிது வழங்குங்கள் மேலும் அவர்களிடம் கனிவாக பேசுங்கள் وَلْيَخْشَ الَّذِينَ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 عَلِيمٌ حَلِيمٌ மேலும் மரணமடைந்த உங்களுடைய மனைவியர் விட்டுச் சென்ற சொத்தில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லையெனில் பாதி பங்கு உங்களுக்குரியது அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் விட்டுச் சென்ற சொத்தில் நான்கில் ஒரு பாகம் உங்களுக்குரியது அவர்கள் செய்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் விட்டு சென்ற கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு உங்களுக்கு உரியதாகும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையானால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் நான்கில் ஒரு பாகம் மனைவியருக்குரியது ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீங்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து எட்டில் ஒரு பாகம் அவர்களுக்குரியதாகும் நீங்கள் செய்கின்ற வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் உங்களுடைய கடன் அடைக்கப்பட்ட பிறகும்தான் அந்த பங்கு அவர்களுக்குரியதாகும் தாய் தந்தையரும் பிள்ளைகளும் இல்லாத நிலையில் இறந்து போன ஓர் ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டியிருந்தால் அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருப்பின் அந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஆறில் ஒரு பாகம் கிட்டும் உடன் பிறப்புகள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாயிருந்தால் முழு சொத்தில் மூன்றில் ஒரு பாகத்தில் அவர்கள் எல்லோரும் பங்கு பெறுவார்கள் ஆனால் இது இறந்து போனவர் செய்திருந்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவருடைய கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் அந்த பங்கை அவர்கள் பெறுவார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த மரண சாசனம் யாருக்கும் கேடு விளைவிக்காத வகையில் அமைந்திருக்க வேண்டும் இது அல்லாஹ் இட்ட கட்டளையாகும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் மென்மையான இயல்புடையவனாகவும் இருக்கின்றான் تِلْكَ حُدُودُ اللَّهِ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين இவை அல்லாஹினால் விதிக்கப்பட்ட வரம்புகளாகும் எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் அவன் நுழைவிப்பான் அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் மேலும் எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான் அதில் அவர்கள் நிலையாக விழுந்து கிடப்பார்கள் அவர்களுக்கு அங்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் இருக்கிறது يَأْتِينَ الْفَاحِشَةَ مِنْ نِسَائِكُمْ فَاسْتَشْهِدُوا عَلَيْهِنَّ أَرْبَعَةً مِنْكُمْ فَإِنْ شَهِدُوا فَأَمْسِكُوهُنَّ فِي الْبُيُوتِ حَتَّى حَتَّى يَتَوَفَّاهُنَّ الْمَوْتُ أَوْ يَجْعَلَ اللَّهُ لَهُنَّ سَبِيلًا وَاللَّذَانِ يَأْتِيَانِهَا مِنكُمْ فَآذُوهُمَا فَإِن تَابَا وأصلحا فأعرضوا عنهما إن الله كان توابا رحيما உங்களுடைய பெண்களில் எவர்கள் மானக்கேடான செயல் புரிந்து விடுகின்றார்களோ அவர்களின் மீது குற்றத்தை நிரூபிக்க உங்களிலிருந்து நால்வரை சாட்சியாக கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சியம் அளித்து விட்டால் அப்பெண்களுக்கு மரணம் வரும் வரை அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள் அதே செயலை உங்களில் இருவர் செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை அளியுங்கள் பிறகு அவ்விருவரும் பாவ மன்னிப்பு தேடி தம்மை திருத்திக் கொண்டார்களாயின் அவர்களை விட்டு விடுங்கள் சின்னமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ حَتَّى حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ قَالَ إِنِّي تُبْتُ الْآنَ وَلَا الَّذِينَ يَمُوتُونَ وَهُمْ كُفَّارٌ أُولَئِكَ أَعْتَدْنَا لَهُمْ நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்துவிட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹுவின் பொறுப்பாகும் ஆகவே அத்தகையோரை நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகின்றான் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் எவர்கள் தீய செயல்கள் புரிந்தவாறு இருந்து மரணம் நெருங்கும் போது நான் இப்போது மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது மேலும் இறுதி மூச்சு வரை நிராகரிப்பிலேயே மூழ்கியிருப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرها ولا تعضلوهن لتذهبوا ببعض ما فَاحِشَةٍ مُبَيِّنَةٍ وَعَاشِرُوهُنَّ بِالْمَعْرُوفِ فَإِن كَرِهْتُمُوهُنَّ فَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَيَجْعَلَ خَيْرًا كَثِيرًا وَإِنْ أَرَدْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَّكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنطَارًا فَلَا تَأْخُذُوا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا أَتَأْخُذُونَهُ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِّيثَاقًا غَلِيظًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே விதவை பெண்களுக்கு பலவந்தமான வாரிசுதாரர்களாய் நீங்கள் திகழ்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல மேலும் அவர்களுக்கு நீங்கள் அளித்த மகரின் ஒரு பகுதியை பறித்துக் கொள்வதற்காக அவர்களை கஷ்டப்படுத்துவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான இழி செயலை செய்தாலேயன்றி அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டாலும் பொறுமையை கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும் நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக வேறொருத்தியை மனைவியாக கொண்டு வர நாடினால் நீங்கள் அவளுக்கு பண குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் கூட அதிலிருந்து கொஞ்சம் கூட திரும்ப பெறாதீர்கள் நீங்கள் அவதூறு கூறியும் வெளிப்படையாக கொடுமை இழைத்தும் அதனை திரும்ப பெறுவீர்களா சந்தேகமின்றி நீங்கள் ஒருவரோடொருவர் கலந்து இன்பம் துய்த்திருக்கின்றீர்களே மேலும் அந்த மனைவியர் உங்களிடமிருந்து உறுதியான ஒப்பந்தத்தையும் பெற்றிருக்கின்றார்களே அவ்வாறிருக்க அப்பொருளை அவர்களிடமிருந்து எவ்வாறு நீங்கள் திரும்ப பெற முடியும் ولا تنكحوا ما نكح آباؤكم من النساء إلا ما قد سلف إنه كان فاحشة ومقتا وساء سبيلا மேலும் உங்கள் தந்தையர் மனமுடித்திருந்த பெண்களை நீங்கள் ஒருபோதும் மனம் முடித்துக் கொள்ளாதீர்கள் முன்னால் நடந்தது நடந்து விட்டது உண்மையில் இது ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலாகும் கீழ்த்தரமான நடத்தையுமாகும் حرمت عليكم أمهاتكم أُمَّهَاتُكُمْ وَبَنَاتُكُمْ وَأَخَوَاتُكُمْ وَعَمَّاتُكُمْ وَخَالَاتُكُمْ وَبَنَاتُ الْأَخِ وَبَنَاتُ الْأُخْتِ وَأُمَّهَاتُكُمْ وَأُمَّهَاتُكُمُ اللَّاتِي أَرْضَعْنَكُمْ وَأَخَوَاتُكُمْ مِنَ الرَّضَاعَةِ وَأُمَّهَاتُ نِسَائِكُمْ وَرَبَائِبُكُمْ وَرَبَائِبُكُمْ فَعَلْتُمْ بِهِنَّ فَإِن لَّمْ تَكُونُوا دَخَلْتُمْ بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فَإِن لَّمْ تَكُونُوا دَخَلْتُمْ بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ وحلائل أبنائكم الذين من أصلابكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأنتم تَجْمَعُوا بَيْنَ الْأُخْتَيْنِ إِلَّا مَا قَدْ سَلَفَ إِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رَّحِيمًا பின்வரும் பெண்களை மனம் புரிவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது உங்கள் தாய்மார்கள் உங்கள் புதல்விகள் உங்கள் சகோதரிகள் மற்றும் உங்கள் தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகள் உங்கள் அன்னையின் உடன்பிறந்த சகோதரிகள் மேலும் சகோதரனின் புதல்விகள் சகோதரியின் புதல்விகள் மேலும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள் மேலும் உங்கள் பால்குடி சகோதரிகள் மேலும் உங்கள் மனைவியரின் தாய்மார்கள் நீங்கள் உடலுறவு கொண்ட மனைவியர் தம் முன்னாள் கணவர் மூலம் பெற்றெடுத்து உங்கள் மடிகளில் வளர்ந்துள்ள புதல்விகள் ஆனால் திருமணம் ஆகி நீங்கள் அம்மனைவியருடன் உடலுறவு கொள்ளவில்லையாயின் அவர்களை விடுத்து அவர்களின் புதல்விகளை மனமுடித்துக் கொள்வதில் உங்கள் மீது எத்தகைய குற்றமும் இல்லை மேலும் உங்கள் இருந்து பிறந்த உங்கள் புதல்வர்களின் மனைவியரை மனம் புரிவதும் இரு சகோதரிகளை நீங்கள் ஒரு சேர மனைவியராக்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் முன்னால் நடந்தது நடந்துவிட்டது சின்னமாக அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் وَالْمُحْصَنَاتُ مِنَ النِّسَاءِ إِلَّا مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ كِتَابَ اللَّهِ عَلَيْكُمْ وَأُحِلَّ لَكُم مَّا وَرَاءَ ذَلِكُمْ أَن تَبْتَغُوا بِأَمْوَالِكُمْ مُحْصِنِينَ غَيْرَ مُسَافِحِينَ فَمَا اسْتَمْتَعْتُم بِهِ مِنْهُنَّ فآتوهن أجورهن فريضة ولا جناح عليكم فيما تراضيتم به من بعد الفريضة إن الله كَانَ عَلِيمًا حَكِيمًا وَمَن لَّمْ يَسْتَطِعْ مِنكُمْ طَوْلًا أَن يَنكِحَ الْمُحْصَنَاتِ الْمُؤْمِنَاتِ فَمِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُم مِّن فَتَيَاتِكُمُ الْمُؤْمِنَاتِ وَاللَّهُ أَعْلَمُ بِإِيمَانِكُمْ بَعْضُكُمْ مِنْ بَعْضٍ فَانكِحُوهُنَّ بِإِذْنِ أَهْلِهِنَّ وَآتُوهُنَّ أُجُورَهُنَّ بِالْمَعْرُوفِ مُحْصَنَاتٍ غَيْرَ مُسَافِحَاتٍ وَلَا مُتَّخِذَاتِ أقدام فَإِذَا أُحْصِنَّ فَإِنْ أَتَيْنَ بِفَاحِشَةٍ فَعَلَيْهِنَّ نِصْفُ مَا عَلَى الْمُحْصَنَاتِ مِنَ الْعَذَابِ ذَلِكَ لِمَنْ خَشِيَ الْعَنَتَ مِنكُمْ وَأَن تَصْبِرُوا خَيْرٌ لَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ மேலும் பிறருக்கு மனைவியராக இருக்கின்றவர்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளனர் ஆனால் போரில் உங்கள் கைவசம் வந்துவிட்ட பெண்கள் விதிவிலக்கானவர்கள் இது இறை சட்டமாகும் இதை பின்பற்றுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது இவர்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வத்தின் வாயிலாக மகர் கொடுத்து அடைந்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிபந்தனையுடன் திருமண வரையறைக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அவர்களுடன் நீங்கள் தகாத உறவில் ஈடுபடக்கூடாது நீங்கள் அவர்களிடம் அனுபவித்த இன்ப சுகத்திற்கு பதிலாக அவர்களின் மகரை கடமை என உணர்ந்து அதனை கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் ஆயினும் மகரை நிர்ணயம் செய்த பின்பு ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு நீங்கள் ஏதேனும் உடன்பாடு செய்து கொண்டால் உங்கள் மீது தவறேதும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் மேலும் இறை நம்பிக்கை கொண்ட அடிமைகள் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ள உங்களில் எவர் வசதி வாய்ப்பு பெறவில்லையோ அவர் உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கறியக்கூடியவன் நீங்கள் ஒருவர் இன்னொருவரிலிருந்து தோன்றியிருக்கிறீர்கள் எனவே அவ்வடிமை பெண்களை அவர்களை பராமரிப்போரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் மேலும் அவர்களுக்குரிய மகரை நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அப்பெண்கள் திருமண வரையறைக்கு உட்பட்டவர்களாகவும் தகாத உறவில் ஈடுபடாதவர்களாகவும் மற்றும் கள்ளக்காதலர்களை வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அவ்வடிமை பெண்கள் திருமண வரம்புக்குள் கொண்டுவரப்பட்ட பிறகு ஒழுக்கக்கேடான செயல் எதனையும் செய்துவிட்டால் அடிமைகளல்லாத பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு திருமணம் முடிக்காத காரணத்தால் இரையச்சமுடைய வாழ்விலிருந்து பிறழ்ந்து விடுவோமோ என்ற அச்சமுடையவர்க்கே அடிமை பெண்களை மணந்து கொள்ளலாம் எனும் இந்த சலுகை அளிக்கப்படுகிறது ஆயினும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்ததாகும் மேலும் அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான் يريد الله ليبين لكم ويهديكم سنن الذين من قبلكم ويتوب عليكم والله عليم حكيم والله يريد أن يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات أن تميلوا ميلا عظيماً يريد الله أن يخفف عنكم وخلق الإنسان ضعيفا உங்களுக்கு முன் சென்ற உத்தமர்களின் வழிமுறைகளை உங்களுக்கு விளக்கிடவும் அவ்வழிகளிலே உங்களை நடத்தி செல்லவும் அல்லாஹ் விரும்புகின்றான் அவன் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்ப நாட்டம் கொண்டுள்ளான் மேலும் அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவு மிக்கவனாகவும் இருக்கின்றான் ஆம் அல்லாஹ் உங்கள் பக்கம் தன் கருணை பார்வையை திருப்பவே விரும்புகிறான் ஆனால் தம் மன இச்சைகளை பின்பற்றிக் கொண்டிருப்பவர்களோ நேரிய வழியிலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகிச் சென்றிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அல்லாஹ் உங்கள் மீதுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகின்றான் ஏனென்றால் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டுள்ளான் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَأْكُلُوا أَمْوَالَكُمْ بَيْنَكُمْ بِالْبَاطِلِ إِلَّا أَن تَكُونَ تِجَارَةً عَن تَرَاضٍ مِّنكُمْ وَلَا تَقْتُلُوا أَنفُسَكُمْ إِنَّ اللَّهَ كَانَ بِكُمْ رَحِيمًا وَمَن يَفْعَلْ ذَلِكَ عُدْوَانًا وَظُلْمًا فَسَوْفَ نُصْلِيهِ نَارًا وَكَانَ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرًا إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் ஒருவர் மற்றொருவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் பொருளீட்டுவதற்கு உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கின்றான் எவன் வரம்பு மீறியும் அநீதியாகவும் இவ்வாறு செய்கின்றானோ அவனை நாம் நெருப்பில் வீசியே தீருவோம் மேலும் இது அல்லாஹுக்கு இலகுவானதாக உள்ளது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களை தவிர்த்து வந்தீர்களானால் உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்கள் கணக்கிலிருந்து நாம் நீக்கி விடுவோம் மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம் ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما அல்லாஹ் உங்களில் சிலருக்கு சிலரை விட எதனை கொண்டு சிறப்பளித்திருக்கின்றானோ அதனை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்கு உண்டு மேலும் பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்கு உண்டு இருப்பினும் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கோரிய வண்ணம் இருங்கள் சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் وَلِكُلٍّ جَعَلْنَا مَوَالِيَ مِمَّا تَرَكَ الْوَالِدَانِ وَالْأَقْرَبُونَ وَالَّذِينَ عَقَدَتْ أَيْمَانُكُمْ فَآتُوهُمْ نَصِيبَهُمْ إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدًا தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்துக்களிலிருந்து பங்கு பெறுகின்ற வாரிசுக்காரர்களை நாம் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயித்துள்ளோம் நீங்கள்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 கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த பெண்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள் படுக்கையிலிருந்தும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் மேலும் அவர்களை அடியுங்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் பிறகு அவர்களுக்கு எதிராக கை நீட்ட எந்த சாக்கு போக்குகளையும் தேடாதீர்கள் சின்னமாக நம்புங்கள் அல்லாஹ் மேலே இருக்கின்றான் அவன் உயர்வானவனும் இருக்கின்றான் மேலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு முறியுமோ என நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினரிலிருந்து ஒரு நடுவரையும் மனைவியரின் உறவினரிலிருந்து மற்றொரு நடுவரையும் நியமியுங்கள் அவ்விருவரும் உறவை சீர்படுத்த நாடினால் அல்லாஹும் அவ்விருவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் சின்னமாக அல்லாஹு நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَالْجَارِ ذِي الْقُرْبَى وَالْجَارِ الْجُنُبِ وَالصَّاحِبِ بِالْجَنبِ وَابْنِ السَّبِيلِ وَمَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ ۗ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ مَن كَانَ مُخْتَالًا فَخُورًا الَّذِينَ يَبْخَلُونَ وَيَأْمُرُونَ النَّاسَ بِالْبُخْلِ وَيَكْتُمُونَ مَا آتَاهُمُ اللَّهُ مِن فَضْلِهِ وَأَعْتَدْنَا لِلْكَافِرِينَ عَذَابًا مُهِينًا மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுவுக்கே அடிபணிந்து வாழுங்கள் அவனோடு எதனையும் இணையாக்காதீர்கள் தாய் தந்தையரிடம் நல்லவிதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிபோக்கர் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அவர்கள் தாமும் உலோபிகளாயிருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் புரியுமாறு ஏவுவார்கள் மேலும் அல்லாஹ் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள் இத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை இத்தகைய நன்றி கெட்ட ஈனர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் وَالَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ رِئَاءَ النَّاسِ وَلَا يُؤْمِنُونَ بِاللَّهِ وَلَا بِالْيَوْمِ الْآخِرِ وَمَن يَكُنِ الشَّيْطَانُ لَهُ قَرِينًا فَسَاءَ قَرِينًا وَمَاذَا عَلَيْهِمْ لَوْ آمَنُوا بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَنفَقُوا مِمَّا رَزَقَهُمُ اللَّهُ وَكَانَ اللَّهُ بِهِمْ عَلِيمًا إِنَّ اللَّهَ لَا يَظْلِمُ مِثْقَالَ ذَرَّةٍ وَإِن تَكُ حَسَنَةً يُضَاعِفْهَا وَيُؤْتِ مِن لَّدُنْهُ أَجْرًا عَظِيمًا மேலும் எவர்கள் தம் பொருளை பிறர் மெச்சுவதற்காக செலவழிக்கின்றார்களோ மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றார்களோ அத்தகையவர்களையும் அல்லாஹு நேசிப்பதில்லை உண்மை என்னவெனில் செய்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிகவும் கெட்ட தோழனையே அடைய பெற்றவராவார் இவர்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தமக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்தால் இவர்களுக்கு என்ன கேடு வந்துவிடப் போகிறது இவ்வாறு செய்திருந்தால் இவர்கள் புரிந்த நன்மை அல்லாஹுவை விட்டு மறைந்து விடாது சின்னமாக அல்லாஹு எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்குகின்றான் தன்னிடமிருந்து மாபெரும் கூலியையும் வழங்குகின்றான் فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيداً يَوْمَئِذٍ يَوَدُّ الَّذِينَ كَفَرُوا وَعَصَوُا الرَّسُولَ لَوْ تُسَوَّى بِهِمُ الْأَرْضُ وَلَا يَكْتُمُونَ اللَّهَ حَدِيثًا முஹம்மதே நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளர்களாக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள் எவர்கள் இறை தூதரின் சொல்லை கேட்காமலும் அவருக்கு மாறு செய்து கொண்டும் இருந்தார்களோ அவர்கள் பூமி பிளந்து தங்களை விழுங்கி இருக்க கூடாதா என அந்நாளில் ஏங்குவார்கள் அங்கு அவர்கள் தம்முடைய எந்த செய்தியையும் அல்லாஹ்விடம் மறைத்திட முடியாது يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَقْرَبُوا الصَّلَاةَ وَأَنْتُمْ سُكَارَى حَتَّى تَعْلَمُوا مَا تَقُولُونَ وَلَا جُنُبًا إِلَّا عَابِرِي سَبِيلٍ حَتَّى تَغْتَسِلُوا فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا فَامْسَحُوا بِوُجُوهِكُمْ وَأَيْدِيكُمْ ۗ إِنَّ اللَّهَ كَانَ عَفُوًّا غَفُورًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையோடு இருக்கும் நிலையில் தொழுகையை நெருங்காதீர்கள் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை அறிகின்ற போதுதான் தொழ வேண்டும் மேலும் நீங்கள் பெருந்துடக்குடையவர்களாய் இருக்கும் நிலையில் குளிக்கின்ற வரை தொழுகையை நெருங்காதீர்கள் பாதையை கடப்பவர்களாக இருந்தாலே தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் கழித்துவிட்டு வந்தால் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி இருந்தால் பிறகு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் சுத்தமான மண்ணை கொண்டு உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் அதாவது அதனை உங்களின் முகங்களிலும் கரங்களிலும் தடவிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு கனியுடையவனாகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் இருக்கின்றான் أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ أُوتُوا نَصِيبًا مِنَ الْكِتَابِ يَشْتَرُونَ الضَّلَالَةَ وَيُرِيدُونَ أَن تَضِلُّوا السَّبِيلَ وَاللَّهُ أَعْلَمُ بِأَعْدَائِكُمْ وَكَفَى بِاللَّهِ وَلِيًّا وَكَفَى بِاللَّهِ نَصِيرًا مِنَ الَّذِينَ هَادُوا يُحَرِّفُونَ الْكَلِمَ عَن مَّوَاضِعِهِ وَيَقُولُونَ سَمِعْنَا وَعَصَيْنَا وَاسْمَعْ غَيْرَ مُسْمَعٍ وَرَاعِنَا لَيًّا بِأَلْسِنَتِهِمْ وَطَعْنًا فِي الدِّينِ وَلَوْ أَنَّهُمْ قَالُوا سَمِعْنَا وَأَطَعْنَا وَاسْمَعْ وَانظُرْنَا لَكَانَ خَيْرًا لَّهُمْ وَأَقْوَمَ وَلَكِن لَّعَنَهُمُ اللَّهُ بِكُفْرِهِمْ فَلَا يُؤْمِنُونَ إِلَّا قَلِيلًا வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு வழங்கப்பட்டிருப்பவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் வழிகேட்டினை விலைக்கு வாங்குகின்றார்கள் நீங்களும் வழி தவறிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிபவனாயிருக்கின்றான் மேலும் உங்களுக்கு ஆதரவளிக்கவும் உதவி செய்யவும் அல்லாஹுவே போதுமானவன் யூதர்களில் சிலர் வேதத்தின் சொற்களை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டுகின்றனர் இவர்கள் நபியிடம் பேசும்போது சத்திய நெறியை பழித்துரைத்தவாறு தம் நாவுகளை சுழற்றி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என வெளிப்படையாகவும் மாறு செய்வோம் என்று தங்களுக்குள்ளாகவும் கூறுவதோடு நாங்கள் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் கேட்கப்படுபவர் அல்ல என்று கேலியாகவும் எங்களையும் கவனியுங்கள் என்று பரிகாசமாகவும் கூறுகின்றனர் ஆனால் இந்த வார்த்தையாடல்களுக்கு பகரமாக அவர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் கீழ்ப்படிந்தோம் என்றும் நாங்கள் கூறுவதை கேட்டு எங்கள் பக்கமும் சிறிது கவனம் செலுத்துவீராக என்றும் கூறியிருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு நன்மையானதாகவும் மிக நேர்மையான வழிமுறையாகவும் இருந்திருக்கும் எனினும் அவர்களின் அசத்திய போக்கின் காரணமாக அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்பட்டு விட்டது எனவே அவர்கள் குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றார்கள் أَيُّهَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ آمِنُوا بِمَا نَزَّلْنَا مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ مِنْ قَبْلِ أَنْ نَطْمِسَ وُجُوهًا فَنَرُدَّهَا عَلَى أَدْبَارِهَا أَوْ نَلْعَنَهُمْ أَوْ نَلْعَنَهُمْ كَمَا لَعَنَّا أَصْحَابَ السَّبْتِ وَكَانَ أَمْرُ اللَّهِ مَفْعُولًا إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدِ افْتَرَى إِثْمًا عَظِيمًا வேதம் வழங்கப்பட்டவர்களே இப்போது நாம் இறக்கி வைத்துள்ள வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதா இருக்கின்றது நாம் முகங்களை உருக்குலைத்து அவற்றை பின்புறமாய் திருப்பி விடுவதற்கு முன்பே அல்லது அசாபு சபுத்து எனும் சனிக்கிழமை வழிபாட்டு வரையறைக்காரர்களை சபித்தது போல் நாம் சபிப்பதற்கு முன்பே நம்பிக்கை கொண்டு விடுங்கள் இன்னும் அல்லாஹுவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும் என்பதை நினைவில் வையுங்கள் சின்னமாக தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹு மன்னிப்பதில்லை இதை தவிர அனைத்து பாவங்களையும் தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னித்து விடுகின்றான் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்கள் பின்னமாக பெரும் பொய்யை புனைந்தவராவர் மேலும் பாவத்தை புரிந்தவராவர் أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ يُزَكُّونَ أَنفُسَهُمْ بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ أُوتُوا نَصِيبًا مِنَ الْكِتَابِ يُؤْمِنُونَ بِالْجِبْتِ وَالطَّاغُوتِ وَيَقُولُونَ لِلَّذِينَ كَفَرُوا هَؤُلَاءِ أَهْدَى مِنَ الَّذِينَ آمَنُوا سَبِيلًا أُولَئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ وَمَن يَلْعَنِ اللَّهُ فَلَن تَجِدَ لَهُ نَصِيرًا أَمْ لَهُمْ نَصِيبٌ مِنَ الْمُلْكِ فَإِذًا لَّا يُؤْتُونَ النَّاسَ نَقِيرًا أَمْ يَحْسُدُونَ النَّاسَ عَلَى مَا آتَاهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ فَقَدْ آتَيْنَا آلَ إِبْرَاهِيمَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَآتَيْنَاهُمْ مُلْكًا عَظِيمًا فَمِنْهُمْ مَنْ آمَنَ بِهِ وَمِنْهُمْ مَنْ صَدَّ عَنْهُ وَكَفَى بِجَهَنَّمَ سَعِيرًا إِنَّ الَّذِينَ كَفَرُوا بِآيَاتِنَا سَوْفَ نُصْلِيهِمْ نَارًا كُلَّمَا نَضِجَتْ جُلُودُهُمْ بَدَّلْنَاهُمْ جُلُودًا غَيْرَهَا لِيَذُوقُوا الْعَذَابَ إِنَّ اللَّهَ كَانَ عَزِيزًا حَكِيمًا وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ سَنُدْخِلُهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا لَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وندخلهم ظلا ظليلا தம்மை தாமே தூய்மையானவர்கள் என பெருமையடித்துக் கொள்கின்றவர்களை நீர் பார்க்கவில்லையா உண்மை என்னவெனில் தான் நாடுகின்றவர்களையே அல்லாஹு தூய்மையாக்குகின்றான் அவர்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை எனில் அதற்கு யார் பொறுப்பு மேலும் அவர்கள் யார் மீதும் அணுவளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது பாருங்கள் இவர்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைக்க சற்றும் தயங்குவதில்லையே மேலும் வெளிப்படையான பாவியாவதற்கு இது ஒன்றே போதுமானதாகும் வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு வழங்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்களோ ஜிபுத்து எனும் அறிவார்ந்த அடிப்படைகள் இல்லாத மூட பழக்கங்களையும் தாகூத் எனும் இறை சட்ட நியதிகளை மீறுகின்ற சாத்தானிய சக்திகளையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மேலும் நம்பிக்கையற்றவர்களை குறித்து இவர்கள்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விட மிகவும் நேர்வழியில் இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள் இத்தகையோரைத்தான் அல்லாஹ் சபித்துள்ளான் மேலும் யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அத்தகையவருக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர் ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுக்கு ஏதாவது பங்குண்டா அப்படி இருக்குமாயின் இவர்கள் மற்றவர்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள் மேலும் இவர்கள் அல்லாஹ் தன் அருளினால் மக்களுக்கு வழங்கி இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றார்களா அப்படியென்றால் நாம் இப்ராஹீமின் வழித்தோன்றர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கொடுத்து மாபெரும் அரசாட்சியையும் வழங்கி இருக்கிறோமே ஆனால் இவர்களில் சிலர் அதனை நம்பினார்கள் மற்றும் சிலர் புறக்கணித்தார்கள் மேலும் புறக்கணிப்பவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானதாகும் எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம் அவர்களுடைய உடலின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக சின்னமாக அல்லாஹு மிகையான ஆற்றல் உள்ளவனாகவும் தன் முடிவுகளை செயல்படுத்தும் நுட்பத்தை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் மேலும் எவர்கள் நம் வசனங்களை ஏற்று நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் நுழைவிப்போம் அங்கு அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கி வாழ்வார்கள் அங்கு அவர்களுக்கு மிக தூய்மையான துணைவியர் இருப்பர் மேலும் அவர்களை நாம் அடர்ந்த நிழலில் அமரச் செய்வோம் إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تُؤَدُّوا الْأَمَانَاتِ إِلَى أَهْلِهَا وَإِذَا حَكَمْتُم بَيْنَ النَّاسِ أَن تَحْكُمُوا بِالْعَدْلِ إِنَّ اللَّهَ نِعِمَّا يَعِظُكُم بِهِ إِنَّ اللَّهَ كَانَ سَمِيعًا بَصِيرًا முஸ்லிம்களே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அமானத் அடைக்கல பொருள்களை அவற்றுக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் சின்னமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும் சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் يا أيها الذين آمنوا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 بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ ثُمَّ جَاءُوكَ يَحْلِفُونَ بِاللَّهِ إِنْ أَرَدْنَا إِلَّا إِحْسَانًا وَتَوْفِيقًا أُولَئِكَ الَّذِينَ يَعْلَمُ اللَّهُ مَا فِي قُلُوبِهِمْ فَأَعْرِضْ عَنْهُمْ وَعِظْهُمْ وَقُل لَّهُمْ فِي أَنفُسِهِمْ قَوْلًا بَلِيغًا நபியே நீர் இவர்களை பார்க்கவில்லையா உமக்கு இறக்கியருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கியருளப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பினோம் என கூறுகின்றார்கள் எனினும் அவர்கள் தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை இறைச்சட்ட நியதிகளை மீறுகின்ற சாத்தானிய சக்திகளிடம் கொண்டு செல்லவே விரும்புகின்றார்கள் ஆயினும் இறைச்சட்ட நியதிகளை மீறுகின்ற சாத்தானிய சக்திகளான தாகூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள் ஷைத்தான் அவர்களை முற்றிலும் வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகின்றான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கோரப்பட்டால் இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடம் வராமல் விலகிச் செல்வதையே நீர் பார்க்கின்றீர் பின்னர் அவர்களின் கரங்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிலைமை என்னவாகும் பிறகு அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நன்மை செய்வதையும் இரு பிரிவினரிடையே உடன்பாடு ஏற்படுத்துவதையும் தவிர நாங்கள்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 النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக அல்லாஹுவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை தமக்குத்தாமே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்ட வேளையில் உம்மிடம் அவர்கள் வந்திருந்தால் இன்னும் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோரியிருந்தால் அவர்களுக்காக தூதரும் மன்னிப்பு கோரியிருந்தால் சின்னமாக அல்லாஹு மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையுடையவனாகவும் இருப்பதை கண்டிருப்பார்கள் இல்லை முகம்மதே உம் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாத வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் என்றோ உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறி செல்லுங்கள் என்றோ நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களில் சிலர்தான் அதன்படி செயல்பட்டிருப்பார்கள் எனினும் அவர்கள் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டபடி செயலாற்றுவார்களேயானால் அது அவர்களுக்கு மிக நன்மை அளிப்பதாகவும் சத்தியத்தில் அவர்களை நன்கு உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கும் மேலும் அவ்வாறு செயல்பட்டிருந்தால் நம்மிடமிருந்து அவர்களுக்கு மகத்தான கூலியை கண்டிப்பாக நாம் வழங்கியிருப்போம் மேலும் அவர்களுக்கு நாம் நேரான வழியை காட்டியும் இருப்போம் எவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்துள்ள நபிமார்கள் உண்மையாளர்கள் இறைவழியில் உயிர் தியாகம் புரிந்தவர்கள் மற்றும் உத்தமர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள் இவர்கள் எத்துணை சிறந்த தோழர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் உண்மையான அருளாகும் மேலும் இந்த மக்களுடைய உண்மை நிலைகளை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹுவே போதுமானவன் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا خُذُوا حِذْرَكُمْ فَانفِرُوا ثُبَاتٍ أَوْ انفِرُوا جَمِيعًا وَإِنَّ مِنكُمْ لَمَن لَّيُبَطِّئَنَّ فَإِنْ أَصَابَتْكُم مُصِيبَةٌ قَالَ قَدْ أَنْعَمَ اللَّهُ عَلَيَّ إِذْ لَمْ أَكُنْ مَعَهُمْ شَهِيدًا وَلَئِنْ أَصَابَكُمْ فَضْلٌ مِنَ اللَّهِ لَيَقُولَنَّ كَأَن لَّمْ تَكُن بَيْنَكُمْ وَبَيْنَهُ مَوَدَّةٌ يَا لَيْتَنِي كُنتُ مَعَهُمْ فَأَفُوزَ فَوْزًا عَظِيمًا நம்பிக்கையுடையவர்களே போராடுவதற்காக எந்நேரமும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் பிறகு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி பிரிவுகளாக கிளம்புங்கள் அல்லது எல்லோரும் சேர்ந்து புறப்படுங்கள் உண்மையில் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விடுபவனும்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 ضَعِيفًا இத்தகையோர்க்கு இவ்வுண்மை தெரிந்திருக்க வேண்டுமே இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை பெற விரும்புவோர் அல்லாஹுவின் வழியில் போர் புரியட்டும் பிறகு யார் அல்லாஹுவின் வழியில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி அவருக்கு உறுதியான மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் மேலும் பலவீனர்களாக்கப்பட்ட அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாஹுவின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம் அவர்களோ எங்கள் இறைவனே அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள் அல்லாஹுவின் வழியில் போர் புரிவார்கள் நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டவர்கள் இறை சட்ட நியதிகளை மீறுகின்ற சாத்தானிய சக்திகளான தாகூத்தின் வழியில் போர் புரிவார்கள் எனவே சைத்தானின் தோழர்களுடன் போர் புரியுங்கள் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகும் أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ قِيلَ لَهُمْ كُفُّوا أَيْدِيَكُمْ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ فَلَمَّا كُتِبَ عَلَيْهِمُ الْقِتَالُ إِذَا فَرِيقٌ مِنْهُمْ يَخْشَوْنَ النَّاسَ فَلَمَّا كُتِبَ عَلَيْهِمُ الْقِتَالُ إِذَا فَرِيقٌ مِنْهُمْ يَخْشَوْنَ النَّاسَ كَخَشْيَةِ اللَّهِ أَوْ أَشَدَّ خَشْيَةً وَقَالُوا رَبَّنَا لِمَ كَتَبْتَ عَلَيْنَا الْقِتَالَ لَوْلَا أَخَّرْتَنَا إِلَى أَجَلٍ قَرِيبٍ قُلْ مَتَاعُ الدُّنْيَا قَلِيلٌ وَالْآخِرَةُ خَيْرٌ لِّمَنِ اتَّقَىٰ وَلَا تُظْلَمُونَ فَتِيلًا போர் புரியாமல் உங்கள் கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுக்கு அஞ்சுவதைப் போல ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகின்றார்கள் எங்கள் இறைவனே போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினாய் இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நபியே அவர்களிடம் கூறுவீராக இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானதே மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்பவர்க்கு மறுமை மிகவும் சிறந்ததாகும் இன்னும் உங்களுக்கு இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது أَيْنَمَا تَكُونُوا يُدْرِككُّمُ الْمَوْتُ وَلَوْ كُنتُمْ فِي بُرُوجٍ مُّشَيَّدَةٍ وَإِن تُصِبْهُمْ حَسَنَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِندِ اللَّهِ وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِندِكَ قُلْ كُلٌّ مِّنْ عِندِ اللَّهِ فَمَا لِهَٰؤُلَاءِ الْقَوْمِ لَا يَكَادُونَ يَفْقَهُونَ حَدِيثًا நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் உறுதிமிக்க கோட்டைகளில் இருந்தாலும் சரியே மேலும் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் தீர்ந்து ஏற்படுமாயின் முகம்மதே இது உம்மிடமிருந்து வந்தது என கூறுகிறார்கள் நீர் கூறுவீராக அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகின்றன இம்மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இவர்கள் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்வதில்லையே أَصَابَكَ مِنْ حَسَنَةٍ فَمِنَ اللَّهِ وَمَا أَصَابَكَ مِنْ سَيِّئَةٍ فَمِنْ نَفْسِكَ وَأَرْسَلْنَاكَ لِلنَّاسِ رَسُولًا وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا مَن يُطِعِ الرَّسُولَ فَقَدْ أَطَاعَ اللَّهَ وَمَن تَوَلَّى فَمَا أَرْسَلْنَاكَ عَلَيْهِمْ حَفِيظًا மனிதனே உனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் அது அல்லாஹுவின் அருளால் தான் கிடைக்கின்றது ஆனால் உனக்கு ஏதேனும் கேடு ஏற்பட்டால் அது உன் வினையினால் தான் விளைகிறது முகம்மதே மக்களுக்காக உம்மை தூதராய் நாம் அனுப்பியுள்ளோம் மேலும் இதற்கு அல்லாஹுவின் சாட்சியே போதுமானது யார் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகின்றாரோ உண்மையில் அவர் அல்லாஹுக்கு கீழ்ப்படுபவராவார் மேலும் யாரேனும் புறக்கணித்து விட்டால் அவர்களின் பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை وَيَقُولُونَ طَاعَةٌ فَإِذَا بَرَزُوا مِنْ عِنْدِكَ بَيَّتَ طَائِفَةٌ مِنْهُمْ غَيْرَ الَّذِي تَقُولُ وَاللَّهُ يَكْتُبُ يكتب ما يبيتون فأعرض عنهم وتوكل على الله وكفى بالله وكيلا أفلا يتدبرون القرآن وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என நேரில் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் உம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் இரவில் கூடி நீர் கூறுகின்றவற்றிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றனர் அவர்களின் இந்த ரகசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹு பதிவு செய்து வைக்கிறான் எனவே நீர் அவர்களை பொருட்படுத்தாதீர் மேலும் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக சார்ந்திருப்பதற்கு அல்லாஹு போதுமானவன் அவர்கள் குரானை பற்றி சிந்திப்பதில்லையா இது அல்லாஹுவை அன்றி வேறொருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள் وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ ۗ وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَاتَّبَعْتُمُ الشَّيْطَانَ إِلَّا قَلِيلًا அமைதியளிக்கக்கூடிய அல்லது அச்சம் தரக்கூடிய ஏதேனும் செய்தி அவர்களிடம் வந்தால் அதனை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள் ஆனால் அதனை தூதரிடமும் தம்மில் பொறுப்புள்ளவர்களிடமும் தெரிவித்திருப்பார்களேயானால் நுணுகி ஆராயும் திறனுடையவர்கள் அச்செய்தியின் உண்மை நிலையை நன்கு அறிந்திருப்பார்கள் உங்களிடம் எந்த அளவுக்கு பலவீனங்கள் இருந்தன என்றால் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாமல் போயிருந்தால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் செய்தானையே பின்பற்றி இருப்பீர்கள் فَقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ لَا تُكَلَّفُ إِلَّا نَفْسَكَ وَحَرِّضِ الْمُؤْمِنِينَ عَسَى اللَّهُ أَن يَكُفَّ بَأْسَ الَّذِينَ كَفَرُوا وَاللَّهُ أَشَدُّ بَأْسًا بَأْسًا وَأَشَدُّ تَنكِيلًا مَن يَشْفَعْ شَفَاعَةً حَسَنَةً يَكُن لَّهُ نَصِيبٌ مِنْهَا ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقِيتًا எனவே நபியே நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வமூட்டுவீராக அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் யார் நன்மைக்காக பரிந்துரைக்கின்றாரோ அவர் அந்நன்மையில் பங்கு பெறுவார் மேலும் யார் தீமைக்காக பரிந்துரைக்கின்றாரோ அவர் அத்தீமையில் பங்கு பெறுவார் மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான் وَإِذَا حُيِّيتُم بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبًا الله لا إله إلا هو ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه ومن أصدق من الله حديثا மேலும் உங்களுக்கு சலாம் எனும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் வாழ்த்து கூறுங்கள் சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாயிருக்கின்றான்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 நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்ளும் நயவஞ்சகர்கள் இந்த கட்டளையில் இருந்து விதிவிலக்கானவர்கள் அதேபோல் உங்களுடன் போர் புரியவோ தம் கூட்டத்தாருடன் போர் புரியவோ மனமில்லாமல் உங்களிடம் வருகின்ற நயவஞ்சகர்களும் விதிவிலக்கானவர்கள் அல்லாஹ் நாடியிருந்தால் உங்கள் மீது அவர்களின் ஆதிக்கத்தை திணித்திருப்பான் அவர்களும் உங்களுக்கு எதிராக போர் புரிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால் மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதான கரம் நீட்டினால் அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட அல்லாஹ் உங்களுக்கு வழியேதும் வைத்திடவில்லை மற்றொரு வகை நயவஞ்சகர்களையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடமும் பாதுகாப்பு பெற வேண்டும் தமது சமுதாயத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என விரும்புகின்றார்கள் ஆனால் குழப்பத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் அவர்கள் குதித்து விடுவார்கள் இத்தகையோர் உங்களோடு மோதுவதிலிருந்து விலகி உங்களிடம் சமாதானத்திற்கு வரவில்லையாயின் மேலும் தம் கரங்களை தடுத்துக் கொள்ளவில்லையாயின் அப்போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்று விடுங்கள் அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை நாம் அளித்து விட்டோம் وَمَا كَانَ لِمُؤْمِنٍ أَن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 சமுதாயத்தை சார்ந்த இறை நம்பிக்கையாளராயிருந்தால் அதற்குரிய பரிகாரம் ஓர் இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்வதாகும் மேலும் கொல்லப்பட்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் அதற்குரிய பரிகாரம் அவருடைய வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை அளிப்பதுடன் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும் ஆனால் அடிமை கிடைக்க பெறாதவன் தொடர்ந்து இரு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் இவை பாவ மன்னிப்புக்காக அல்லாஹினால் நிர்ணயிக்கப்பட்ட முறைகளாகும் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் ஓர் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்துவிட்டால் அவனுக்குரிய கூலி நரகமாகும் அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான் மேலும் அவன் மீது அல்லாஹுவின் கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது يا أيها الذين آمنوا إذا ضربتم في سبيل الله فتبينوا ولا تقولوا لمن ألقى إليكم السلام السلام لست مؤمنا ولا تقولوا لمن ألقى إليكم السلام لست مؤمنا تبتغون عرض الحياة الدنيا الدنيا فعند الله مغانم كثيرة كذلك كنتم من قبل فمن الله عليكم فتبينوا إِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவின் வழியில் ஜிஹாது செய்ய புறப்படுவீர்களாயின் பகைவனையும் நண்பனையும் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய பொருள்களைத்தான் தேடுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன இதற்கு முன்பு நீங்களும் இதே நிலையில்தான் இருந்தீர்கள் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி புரிந்தான் எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து செயல்படுங்கள் நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் சின்னமாக தெரிந்திருக்கின்றான் يَسْتَوِي الْقَاعِدُونَ مِنَ الْمُؤْمِنِينَ غَيْرُ أُولِي الضَّرَرِ وَالْمُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ ۗ فَضَّلَ اللَّهُ الْمُجَاهِدِينَ الْمُؤْمِنِينَ بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ عَلَى الْقَاعِدِينَ دَرَجَةً وَكُلًّا وَعَدَ اللَّهُ الْحُسْنَى وَفَضَّلَ اللَّهُ الْمُجَاهِدِينَ عَلَى الْقَاعِدِينَ أَجْرًا عَظِيمًا دَرَجَاتٍ مِّنْهُ وَمَغْفِرَةً وَرَحْمَةً وكان الله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 தாமே அநீதி இழைத்துக் கொண்டிருந்தவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களிடம் நீங்கள் எந்நிலையில் இருந்தீர்கள் என வினவுவார்கள் அதற்கு அவர்கள் பூமியில் நாங்கள் பலவீனர்களாயிருந்தோம் என பதிலளிப்பார்கள் அல்லாவின் பூமி விசாலமானதாய் இருக்கவில்லையா அதில் நீங்கள் நாட்டை துறந்து ஹிஜரத் சென்றிருக்க வேண்டாமா என வானவர்கள் வினவுவார்கள் இவர்களுக்குரிய இருப்பிடம் நரகம்தான் மேலும் அது மிக கொடிய இருப்பிடமாகும் ஆனால் எவ்வித உபாயத்தையும் மேற்கொள்ள முடியாமல் எந்த வழிவகையும் பெறாமல் உண்மையிலேயே இயலாதவர்களாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அல்லாஹு பிழை பொறுக்கக்கூடும் அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனும் மன்னிப்பு வழங்குபவனும் ஆவான் وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعَةً وَمَن يَخْرُجْ مِن بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكْهُ الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما எவர் அல்லாஹ்வின் வழியில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் காண்பார் மேலும் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் சின்னமாக அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் பொறுப்பாகிவிட்டது அல்லாஹ் மிகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான் وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ إِنْ خِفْتُمْ أَن يَفْتِنَكُمُ الَّذِينَ كَفَرُوا إِنَّ الْكَافِرِينَ كَانُوا لَكُمْ عَدُوًّا مُبِينًا மேலும் நீங்கள் பயணம் புறப்பட்டு சென்றால் சில தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது தவறேதும் இல்லை குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் சுருக்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் சின்னமாக நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு வெளிப்படையான பகைவர்களாய் இருக்கின்றார்கள் وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْتَقُمْ طَائِفَةٌ مِّنْهُمْ مَعَكَ وَلْيَأْخُذُوا خُذُوا أَسْلِحَتَهُمْ فَإِذَا سَجَدُوا فَإِذَا سَجَدُوا فَلْيَكُونُوا مِنْ وَرَائِكُمْ وَلْتَأْتِ طَائِفَةٌ أُخْرَى لَمْ يُصَلُّوا فَلْيُصَلُّوا مَعَكَ وَلْيَأْتِ خذوا حذرهم وأسلحتهم وَدَّ الَّذِينَ كَفَرُوا لَوْ تَغْفُلُونَ عَنْ أَسْلِحَتِكُمْ وَأَمْتِعَتِكُمْ فَيَمِيلُونَ عَلَيْكُمْ مَيْلَةً وَاحِدَةً وَلَا جُنَاحَ عَلَيْكُمْ إِن كَانَ بِكُمْ أَذًى مِّن مَّطَرٍ أَوْ كُنتُم مَّرْضَىٰ أَن تَضَعُوا أَسْلِحَتَكُمْ وَخُذُوا حِذْرَكُمْ ۗ إِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْكَافِرِينَ عَذَابًا مُهِينًا மேலும் நபியே நீர் முஸ்லிம்களிடையே இருக்கும்போது போர் நிலையில் அவர்களுக்கு தொழ வைப்பீராயின் அவர்களில் ஒரு குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு உம்மோடு நின்று கொள்ள வேண்டும் பிறகு அவர்கள் சுஜூது செய்து முடித்துவிட்டால் பின்னால் சற்று விலகி சென்று விட வேண்டும் தொழாமல் இருக்கும் மற்றொரு குழுவினர் வந்து உம்மோடு தொழ வேண்டும் அத்துடன் அவர்களும் முன்னெச்சரிக்கையோடு தம் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் ஆயுதங்களிலும் பொருள்களிலும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உங்கள் மீது ஒரேடியாக திடீர் தாக்குதல் நடத்த நிராகரிப்போர் தக்க தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயினும் மழையின் காரணமாக உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் நோயுற்றவர்களாய் இருந்தால் ஆயுதங்களை கீழே வைத்து விடுவதில் உங்கள் மீது தவறேதுமில்லை ஆனாலும் எச்சரிக்கையாகவே இருங்கள் சின்னமாக அல்லாஹ் நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான் فَإِذَا قَضَيْتُمُ الصَّلَاةَ فَاذْكُرُوا اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِكُمْ فَإِذَا اطْمَأْنَنْتُمْ فَأَقِيمُوا الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ كَانَتْ عَلَى الْمُؤْمِنِينَ كِتَابًا مَّوْقُوتًا நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் மேலும் எதிரிகள் குறித்து அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள் உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது وَلَا تَهِنُوا فِي ابْتِغَاءِ الْقَوْمِ إِن تَكُونُوا تَأْلَمُونَ فَإِنَّهُمْ يَأْلَمُونَ كَمَا تَأْلَمُونَ وَتَرْجُونَ مِنَ اللَّهِ مَا لَا يَرْجُونَ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا அந்த கூட்டத்தை துரத்திச் செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களைப் போன்று அவர்களும் தான் கஷ்டப்படுகிறார்கள் மேலும் அல்லாஹுவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கின்றீர்கள் மேலும் அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் أنزلنا إليك الكتاب بالحق لتحكم أَحْكُمَ بَيْنَ النَّاسِ بِمَا أَرَاكَ اللَّهُ وَلَا تَكُن لِّلْخَائِنِينَ خَصِيمًا وَاسْتَغْفِرِ اللَّهَ إِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رحيما ولا تجادل عن الذين يختانون أنفسهم إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ مَن كَانَ خَوَّانًا أَثِيمًا يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وَكَانَ اللَّهُ بِمَا يَعْمَلُونَ مُحِيطًا ها أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة فَمَن يُجَادِلُ اللَّهَ عَنْهُمْ يَوْمَ الْقِيَامَةِ أَمَّن أم يَكُونُ عَلَيْهِمْ وَكِيلًا وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرْ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَّحِيمًا وَمَن يَكْسِبْ إِثْمًا فَإِنَّمَا يَكْسِبُهُ عَلَى نَفْسِهِ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا وَمَن يَكْسِبْ خَطِيئَةً أَوْ إِثْمًا ثُمَّ يَرْمِ بِهِ بَرِيئًا فَقَدِ احْتَمَلَ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا நபியே அல்லாஹ் உமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இத்திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம் நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராய் இருக்க வேண்டாம் மேலும் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருவீராக சின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் தமக்குத்தாமே வஞ்சகம் செய்து கொள்கின்றவர்களுக்காக நீர் வாதாடாதீர் சின்னமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் அல்லாஹு நேசிப்பதில்லை அவர்கள் தம் இழி செயல்களை மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்துக் கொள்ளலாம் ஆனால் அல்லாஹுவிடம் மறைக்க முடியாது அவனோ அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சதியாலோசனை செய்து கொண்டிருக்கும் போது கூட அவர்களுடன் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கின்றான் சரி இக்குற்றவாளிகளின் சார்பில் உலக வாழ்க்கையின் பொழுது நீங்கள் வாதாடி விட்டீர்கள் ஆனால் மறுமை நாளில் அல்லாஹுவிடம் அவர்களுக்காக வாதாடுபவர் யார் அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவர் யார் மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு பின்னர் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார் ஆனால் ஒருவன் பாவத்தை சம்பாதிப்பானாகில் தனக்கு கேடாகவே அவன் அதை சம்பாதித்துக் கொள்கின்றான் அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் மேலும் ஒருவன் ஒரு தவறை அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு நிரபராதியின் மீது அதை சுமத்திவிட்டால் அவன் பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் நிச்சயம் சுமந்து கொள்பவனாவான் ولولا فضل الله عليك ورحمته لهم طائفة منهم أن يضلوك وما يضلون إلا أنفسهم وَمَا يَضُرُّونَكَ مِن شَيْءٍ وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُن تَعْلَمُ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا நபியே அல்லாஹுவின் கருணையும் அவனுடைய அருளும் உம்மீது பொழிந்திராவிட்டால் உம்மை அவர்கள் வழிதவரச் செய்திருப்பார்கள் ஏனெனில் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை தவறான கருத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று முடிவு கட்டியிருந்தார்கள் உண்மையில் அவர்கள் தங்களையன்றி வேறெவரையும் தவறான கருத்தில் ஆழ்த்திக் கொள்ளவில்லை மேலும் அவர்களால் உமக்கு யாதொரு தீங்கையும் இழைக்க முடியாது அல்லாஹ் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் அருளினான் மேலும் நீர் அறியாதவற்றையும் உமக்கு கற்றுத்தந்தான் அல்லாஹ் உம் மீது பொழிந்த அருக்குடையோ மகத்தானதாகும் لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس وَمَن يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ மனிதர்களின் பெரும்பாலான ரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை தான தர்மம் செய்யும்படியோ நற்செயல் புரியும்படியோ மனிதர்களுக்கிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர அவற்றில் நன்மை உண்டு மேலும் எவர் அல்லாஹுவின் திருப்தியை தேடுவதற்காக இவ்வாறு செய்கின்றாரோ அவருக்கு நாம் விரைவில் மகத்தான கூலியை வழங்குவோம் மேலும் தனக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னரும் எவன் இறை தூதரிடம் பகைமை காட்டுவதில் முனைப்பாக இருக்கின்றானோ இறை நம்பிக்கையாளர்களின் நடத்தைக்கு மாறான பாதையில் செல்கின்றானோ அவனை அவன் திரும்பிவிட்ட திசையிலேயே நாம் செலுத்துவோம் பின்னர் அவனை நரகத்தில் வீசி எறிவோம் அது மிக கெட்ட தங்குமிடமாகும் إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا إِن يَدْعُونَ مِن دُونِهِ إِلَّا إِنَاثًا وَإِن يَدْعُونَ إِلَّا شَيْطَانًا مَّرِيدًا لَعَنَهُ اللَّهُ وَقَالَ لَأَتَّخِذَنَّ مِنْ عِبَادِكَ نَصِيبًا مَفْرُوضًا وَلَأُضِلَّنَّهُمْ وَلَأُمَنِّيَنَّهُمْ وَلَآمُرَنَّهُمْ فَلَيُبَتِّنَّ لَتَأْتِكُنَّ آذَانَ الْأَنْعَامِ وَلَآمُرَنَّهُمْ فَلَيُغَيِّرُنَّ خَلْقَ اللَّهِ وَمَن يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا يَعِدُهُمْ وَيُمَنِّيهِمْ وَمَا يَعِدُهُمُ الشَّيْطَانُ إِلَّا غُرُورًا أُولَئِكَ مَأْوَاهُمْ جَهَنَّمُ وَلَا يَجِدُونَ عَنْهَا مَحِيصًا وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا وَمَنْ أَصْدَقُ مِنَ اللَّهِ قِيلًا சின்னமாக தனக்கு இணை வைப்பதை அல்லாஹு மன்னிக்கவே மாட்டான் இது தவிர அனைத்தையும் தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் மன்னித்து விடுவான் எனவே யார் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றானோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் அவர்கள் அல்லாஹுவை விடுத்து தேவதைகளை வணக்கத்திற்குரியவர்களாக எடுத்துக் கொள்கின்றார்கள் மூர்க்கத்தனம் கொண்ட சைத்தானை அவர்கள் வணக்கத்திற்குரியவனாக எடுத்துக் கொள்கிறார்கள் அவனையோ அல்லாஹு தவித்திருக்கின்றான் இவர்கள் பின்பற்றும் சைத்தான் எத்தகையவன் எனில் அவன் அல்லாஹுவை நோக்கி கூறினான் உன் அடிமைகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கினை சின்னமாக நான் வாங்கியே தீருவேன் மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன் இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அதன்படி அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள் மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன் அதன்படி அல்லாஹு படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்கள் செய்வார்கள் எவன் அல்லாஹுவை விட்டுவிட்டு இந்த சைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக் கொள்கின்றானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான் அவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கின்றான் ஆசையூட்டுகின்றான் ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தவிர வேறொன்றுமில்லை இத்தகையோர் தங்குமிடம் நரகம்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழி எதனையும் அவர்கள் காண மாட்டார்கள் யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம் அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இது அல்லாஹுவின் உண்மையான வாக்குறுதியாகும் தம் சொல்லில் அல்லாஹுவை விட உண்மையானவர்கள் வேறு யார் உள்ளர் ليس بأمانيكم ولا أماني أهل الكتاب مَن يَعْمَلْ سُوءًا يُجْزَ بِهِ وَلَا يَجِدْ لَهُ مِن دُونِ اللَّهِ وَلِيًّا وَلَا نَصِيرًا وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيراً وَمَنْ أَحْسَنُ دِينًا مِّمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ وَاتَّبَعَ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا ولله ما في السماوات وما في الأرض وكان الله بكل شيء محيطا இறுதி விளைவு நீங்கள் ஆசைப்படுவது போலவோ வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலவோ ஏற்பட போவதில்லை எவன் தீமை செய்தாலும் அவன் அதற்குரிய விளைவை அடைவான் அல்லாஹுவை தவிர தனக்கு வேறெந்த காப்பாளனையும் உதவியாளனையும் அவன் காணமாட்டான் மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள்தாம் சுவனத்தில் நுழைவார்கள் மேலும் இம்மியளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் மேலும் எவர் அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கிக் கொண்டு ஒருமனப்பட்டு இப்ராஹீமின் வழிமுறையையும் பின்பற்றினாரோ அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறியுடையவர் யார் இப்ராஹீமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது மேலும் அல்லாஹ் யாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் يستفتونك في النساء قل الله يفتيكم فيهن وما يتلى عليكم في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤمن يؤتونهن مَا كُتِبَ لَهُنَّ وَتَرْغَبُونَ وَتَرْغَبُونَ أَن تَنكِحُوهُنَّ وَالْمُسْلِمِينَ وَالْمُسْتَضْعَفِينَ مِنَ الْوِلْدَانِ وَأَن تَقُومُوا لِلْيَتَامَى بِالْقِسْطِ وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ فَإِنَّ اللَّهَ كَانَ بِهِ عَلِيمًا பெண்கள் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்குமாறு அவர்கள் உம்மிடம் கோருகின்றார்கள் நபியே நீர் கூறும் அவர்கள் விவகாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றான் மேலும் இவ்வேதத்தில் முன்பிருந்தே உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்ற சட்டங்களையும் நினைவுபடுத்துகின்றான் அதாவது எந்த அனாதை பெண்களுக்கு அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட உரிமையை நீங்கள் கொடுப்பதில்லையோ அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதும் இல்லையோ அல்லது பேராசையின் காரணமாக நீங்களே அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அனாதை பெண்கள் பற்றிய சட்டங்களையும் மற்றும் பலவீனமான குழந்தைகள் பற்றிய சட்டங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் மேலும் அனாதைகள் விஷயத்தில் நீதியை கடைபிடியுங்கள் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுரை வழங்குகின்றான் மேலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு நன்மையையும் சின்னமாக அல்லாஹு நன்கு அறிந்தே இருக்கின்றான் وَإِنِ امْرَأَةٌ خَافَتْ مِنْ بَعْلِهَا نُشُوزًا أَوْ إِعْرَاضًا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَنْ يُصْلِحَا بَيْنَهُمَا صُلْحًا وَالصُّلْحُ خَيْرٌ وأحضرت الأنفس الشح وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا ولن تسلموا تَسْتَطِيعُوا أَن تَعْدِلُوا بَيْنَ النِّسَاءِ وَلَوْ حَرَصْتُمْ فَلَا تَمِيلُوا كُلَّ الْمَيْلِ فَتَذَرُوهَا كَالْمُعَلَّقَةِ وَإِن تُصْلِحُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رَّحِيمًا وَإِن يَتَفَرَّقَا يُغْنِ اللَّهُ كُلًّا مِّن سَعَتِهِ وَكَانَ اللَّهُ وَاسِعًا حَكِيمًا وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَلَقَدْ وَصَّى وَأَوْصَيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ وَإِنْ تَكْفُرُوا فَإِنَّ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَكَانَ اللَّهُ غَنِيًّا حَمِيدًا وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا إن يشأ يذهبكم أيها الناس ويأت بآخرين وكان الله على ذلك قديرا من كان يريد ثواب الدين الدُّنْيَا فَعِندَ اللَّهِ ثَوَابُ الدُّنْيَا وَالْآخِرَةِ وَكَانَ اللَّهُ سَمِيعًا بَصِيرًا ஒரு பெண் தன்னிடம் கணவன் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டான் என்றோ புறக்கணித்து விடுவான் என்றோ அஞ்சினால் கணவன் மனைவி இருவரும் தம் உரிமைகளில் சிலவற்றை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்வதில் தவறேதும் இல்லை என் நிலையிலும் சமாதானம் செய்து கொள்வதே நலம் தரக்கூடியதாகும் மனித உள்ளங்கள் குறுகிய எண்ணத்திற்கும் உலோபித்தனத்திற்கும் விரைவாக உட்பட்டு விடுகின்றன ஆனால் நீங்கள் எஹ்சான் நன்முறையில் வாழ்ந்து இரையச்சத்தோடு செயல்படுவீர்களானால் சின்னமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கறிபவனாக இருக்கின்றான் மனைவியருக்கிடையே முழுக்க முழுக்க நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் விரும்பினாலும் அது உங்களால் முடியாது எனவே நீங்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் விடப்பட்டவள் போல் ஒதுக்கி விடாதீர்கள் இதுவே இறை சட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்ய போதுமானதாகும் நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கிக் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தால் சின்னமாக அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் ஆனால் கணவன் மனைவியரில் ஒருவர் மற்றவரை விட்டு பிரிந்து போவார்களானால் அல்லாஹ் தனது பரந்த ஆற்றலினால் அவர்களை ஒருவர் மற்றவரின் பக்கம் தேவையற்றவராய் ஆக்கிவிடுவான் அல்லாஹ் பரந்த ஆற்றலுடையவனும் அறிவார்ந்தவனும் ஆவான் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியனவாகும் அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுங்கள் என்றே உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம் இப்போது உங்களுக்கும் அதனையே அறிவுறுத்துகின்றோம் நீங்கள் நம்பவில்லை எனில் நம்பாதிருங்கள் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் சின்னமாக அல்லாஹுக்கே உரியன என்பதை நினைவில் வையுங்கள் அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் அனைத்து புகழுக்கும் உரியவனாகவும் இருக்கின்றான் ஆம் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹுவே உரிமையாளன் ஆவான் அவற்றின் பொறுப்புகளை ஏற்க அவனே போதுமானவன் மனிதர்களே அவன் நினைத்தால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பகரமாக மற்றவர்களை கொண்டு வருவான் இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கின்றான் இம்மைக்குரிய பயனை மட்டும் விரும்புகின்றவர் அல்லாஹுவிடத்தில் இம்மை மறுமை இரண்டுக்குரிய நற்பயன்களும் இருக்கின்றன என்பதனை தெரிந்து கொள்ளட்டும் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أَنفُسِكُمْ أَوِ الْوَالِدَيْنِ وَالْأَقْرَبِينَ إِن يَكُنْ غَنِيًّا أَوْ فَقِيرًا فَاللَّهُ أَوْلَى بِهِمَا فَلَا تَسْتَكْبِرُوا تتبعوا الهوى أن تعدلوا وَإِن تَلْوُوا أَوْ تُعْرِضُوا فَإِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள் நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே நீங்கள் யாருக்காக சாட்சி சொல்கின்றீர்களோ அவர் செல்வந்தராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் சரியே அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான் எனவே மன இச்சையை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ சாட்சி அளிக்காமல் விலகிச் சென்றாலோ சின்னமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் يا أيها الذين آمنوا الْكِتَابِ الَّذِي نَزَّلَ عَلَى رَسُولِهِ وَالْكِتَابِ الَّذِي أَنزَلَ مِن قَبْلُ وَمَن يَكْفُرْ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ مَلَائِكَتِهِ وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا إن الذين آمنوا ثم كفروا ثم آمنوا ثم ثُمَّ كَفَرُوا ثُمَّ ازْدَادُوا كُفْرًا لَّمْ يَكُنِ اللَّهُ لِيَغْفِرَ لَهُمْ وَلَا لِيَهْدِيَهُمْ سَبِيلًا بَشِّرِ الْمُنَافِقِينَ بِأَنَّ لَهُمْ عَذَابًا أَلِيمًا الَّذِينَ يَتَّخِذُونَ الْكَافِرِينَ أَوْلِيَاءَ مِن دُونِ أَيَبْتَغُونَ عِندَهُمُ الْعِزَّةَ فَإِنَّ الْعِزَّةَ لِلَّهِ جَمِيعًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் எவன் அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் மறுக்கின்றானோ அவன் வழிகேட்டிலே உழன்று வெகு தூரம் சென்று விட்டான்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 بينكم يوم القيامة ولن يجعل الله للكافرين على المؤمنين سبيلا எங்காவது சிலரால் அல்லாஹ்வின் திருவசனங்கள் மறுத்துரைக்கப்படுவதையும் அவை ஏளனம் செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அங்கு அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள் என்று முன்பே இவ்வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் இனி அவ்வாறு செய்வீர்களாயின் நீங்களும் அவர்களை போன்றவராவீர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் நிராகரிப்பவர்களையும் நரகத்தில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றான் இந்நயவஞ்சகர்கள் உங்களுக்கு என்ன நேரப்போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்கு வெற்றி கிட்டினால் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுவார்கள் நிராகரிப்போரின் கரம் ஓங்கி இருந்தால் உங்களுக்கு எதிராக போரிட நாங்கள் சக்தி பெற்றிருக்கவில்லையா இருந்தும் இறை நம்பிக்கையாளரிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றவில்லையா என்று அவர்களிடம் கூறுவார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமை நாளில் அல்லாஹு தீர்ப்பு வழங்குவான் அத்தீர்ப்பில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வழியும் அல்லாஹு ஒருபோதும் வைத்திட மாட்டான் إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا مذبذبين بين ذلك لا إله هؤلاء ولا إله هؤلاء ومن يضلل الله فلن تجد له سبيلا இந்நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகின்றார்கள் உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றான் இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டுக் கொண்டே நிற்கிறார்கள் மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள் இன்னும் அல்லாஹுவை மிக குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள் முழுமையாக இவர்களோடும் இல்லாமல் அவர்களோடும் இல்லாமல் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடையில் தடுமாறி நிற்கிறார்கள் அல்லாஹ் எவனை வழிகெடுக்கின்றானோ அவனை நேர்வழிப்படுத்த வேறு எந்த வழிவகையும் நீர் காண மாட்டீர் يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين أولياء أتريدون أن تجعلوا لله عليكم سلطانا مبينا إن المنافقين في الدرس الأسفل الْأَسْفَلِ مِنَ النَّارِ وَلَن تَجِدَ لَهُمْ نَصِيرًا إِلَّا الَّذِينَ تَابُوا وَأَصْلَحُوا وَاعْتَصَمُوا بِاللَّهِ وَأَخْلَصُوا أَخْلَصُوا دِينَهُمْ لِلَّهِ فَأُولَئِكَ مَعَ الْمُؤْمِنِينَ وَسَوْفَ يُؤْتِي اللَّهُ الْمُؤْمِنِينَ أَجْرًا عَظِيمًا ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وَكَانَ اللَّهُ شَاكِرًا عَلِيمًا இறை நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை உங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதிராக தெளிவான ஆதாரத்தை நீங்களே அல்லாஹுவிடம் கொடுத்திட விரும்புகின்றீர்களா சின்னமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிக அடித்தட்டிற்கே செல்வார்கள் மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரையும் நீர் காண மாட்டீர் ஆயினும் இவர்களில் யார் பாவ மன்னிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ மேலும் அல்லாஹுவின் வேதத்தை இருக பற்றி கொண்டு தமது தீனை நெறியை அல்லாஹுக்கே உரித்தானதாக்கிக் கொள்கின்றார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார்கள் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாயிருந்து இறை நம்பிக்கையின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கப் போகின்றான் மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் அவர்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما إن تبدو خيرا أو تخفر تُخْفُوهُ أَوْ تَعْفُوا عَن سُوءٍ فَإِنَّ اللَّهَ كَانَ عَفُوًّا قَدِيرًا அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹு விரும்புவதில்லை மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுவோனாகவும் நன்கறிவோனாகவும் இருக்கின்றான் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேச உங்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள் அல்லது குறைந்தபட்சம் அநீதியாளர்களின் தீங்கை மன்னித்து விடுங்கள் அவ்வாறு செய்தால் தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்றிருக்கின்றான் ஆயினும் அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கின்றான் يَكْفُرُونَ بِاللَّهِ وَرُسُلِهِ وَيُرِيدُونَ أَن يُفَرِّقُوا بَيْنَ اللَّهِ وَرُسُلِهِ وَيَقُولُونَ نُؤْمِنُ بِبَعْضٍ وَيَقُولُونَ نُؤْمِنُ بِبَعْضٍ وَنَكْفُرُ يَكْفُرُ بِبَعْضٍ وَيُرِيدُونَ أَن يَتَّخِذُوا بَيْنَ ذَلِكَ سَبِيلًا أُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ حَقًّا وَأَعْتَدْنَا لِلْكَافِرِينَ عَذَابًا مُهِينًا وَالَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَرُسُلِهِ وَلَمْ يُفَرِّقُوا بَيْنَ أَحَدٍ مِّنْهُمْ أُولَئِكَ سَوْفَ يُؤْتِيهِمْ أُجُورَهُمْ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் வேற்றுமையை ஏற்படுத்த விரும்புகின்றார்களோ மேலும் நாங்கள் இறை தூதர்களில் சிலரை ஏற்றுக்கொள்வோம் சிலரை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்களோ மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்போர் ஆவார்கள் இந்நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஆனால் எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கிடையே வேற்றுமை பாராட்டவும் இல்லையோ அவர்களுக்கு அவர்களின் கூலிகளை நிச்சயம் வழங்குவோம் மேலும் அல்லாஹ் அதிக மன்னிப்பு வழங்குபவனும் கருணை நிறைந்தோனுமாயிருக்கின்றான் يسألك أهل الكتاب أن تنزل عليهم كتابا من السماء فَقَدْ سَأَلُوا مُوسَى أَكْبَرَ مِنْ ذَلِكَ فَقَالُوا أَرِنَا اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْهُمُ الصَّاعِقَةُ بِظُلْمِهِمْ ثُمَّ اتَّخَذُوا الْعِجْلَ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ فَعَفَوْنَا عَنْ ذَلِكَ وَآتَيْنَا مُوسَى سُلْطَانًا مُبِينًا وَرَفَعْنَا فَوْقَهُمُ الطُّورَ بِمِيثَاقِهِمْ وَقُلْنَا لَهُمُ ادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُلْنَا لَهُمْ لَا تَعْدُوا فِي السَّبْتِ وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا فَبِمَا نَقْضِهِم مِيثَاقَهُمْ وَكُفْرِهِم بِآيَاتِ اللَّهِ وَقَتْلِهِمُ الْأَنبِيَاءَ بِغَيْرِ حَقٍّ وَقَوْلِهِمْ قُلُوبُنَا غُلْفٌ بَلْ طَبَعَ اللَّهُ عَلَيْهَا بِكُفْرِهِمْ فَلَا يُؤْمِنُونَ إِلَّا قَلِيلًا وَبِكُفْرِهِمْ وَقَوْلِهِمْ عَلَى مَرْيَمَ بُهْتَانًا عَظِيمًا وقولهم إنا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلوا اخْتَلَفُوا فِيهِ لَفِي شَكٍّ مِّنْهُ مَا لَهُم بِهِ مِنْ عِلْمٍ إِلَّا اتِّبَاعَ الظَّنِّ وَمَا قَتَلُوهُ يَقِينًا بَلْ رَفَعَهُ اللَّهُ إِلَيْهِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا நபியே வேதம் அருளப்பட்டவர்கள் எழுதப்பட்ட நிலையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு இன்று உம்மிடம் கேட்கின்றார்கள் எனில் உண்மையில் இவர்கள் மூசாவிடம் இதைவிட கொடூரமான கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அவரிடமோ அவர்கள் அல்லாஹுவை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவீராக என்று கூறியிருந்தனர் இவ்வாறு அவர்கள் அக்கிரமமாக நடந்து கொண்டதால் திடீரென அவர்களை ஒரு பேரிடி தாக்கியது பிறகு அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் பசுவின் கன்றை தங்களுடைய தெய்வமாக்கி கொண்டார்கள் அதனையும் நாம் மன்னித்தோம் நாம் மூசாவிற்கு தெளிவான கட்டளையை வழங்கினோம் இன்னும் தூர் மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தி இக்கட்டளைக்கு கீழ்ப்படியுமாறு அவர்களிடம் வாக்குறுதி வாங்கினோம் தலை தாழ்த்தியவாறு வாயிலில் நுழையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் சபுத் சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம் மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம் அவர்கள் தம் வாக்குறுதியை மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்ததாலும் இறை தூதர்கள் பலரை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ததாலும் மற்றும் எங்களுடைய உள்ளங்கள் உரைக்குள் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம் உண்மை என்னவெனில் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹு முத்திரை வைத்து விட்டான் எனவே அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறிவிட்டதனாலும் மரியம் மீது பெரியதொரு அவதூரை அவர்கள் கூறியதாலும் அல்லாஹுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீகை நாங்கள் தாம் கொன்றோம் என அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம் உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை அவரை சிறுவையில் அறையவும்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 மரணமாவதற்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்பவராயிருப்பார் யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாகவும் அல்லாஹுவின் வழியிலிருந்து அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்துக் கொண்டிருப்பதாலும் மற்றும் வட்டி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க அதனை அவர்கள் வாங்கிக் கொண்டிருப்பதாலும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவர்கள் விழுங்கிக் கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம் மேலும் அவர்களில் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் ஆனால் அவர்களில் அறிவுத்திறன் மிக்கவர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் நபியே உம்மீதும் உமக்கு முன்னரும் இறக்கியருளப்பட்ட அறிவுரைகளை நம்புகின்றார்கள் இவ்வாறு நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் ஜக்காத்தையும் முறையாக பேணுபவர்கள் மேலும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புபவர்கள் ஆகியோருக்கு அதிவிரைவில் மகத்தான கூலியை நாம் நிச்சயமாக வழங்குவோம் كَمَا أَوْحَيْنَا إِلَى نُوحٍ وَالنَّبِيِّينَ مِن بَعْدِهِ وَأَوْحَيْنَا إِلَى وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود ذبوراً وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكَ مِنْ قَبْلُ وَرُسُلًا لَمْ نَقْصُصْهُمْ عَلَيْكَ وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا رُسُلًا مُبَشِّرِينَ وَمُنْذِرِينَ لِئَلَّا يَكُونَ لِلنَّاسِ لِلنَّاسِ عَلَى اللَّهِ حُجَّةٌ بَعْدَ الرُّسُلِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا لكن الله يشهد بما أنزل إليك أنزله بعلمه والملائكة يشهدون وكفى بالله شهيدا நபியே நூகுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தது போல சின்னமாக உமக்கும் நாம் வகி அறிவித்துள்ளோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாப் யாகூப் ஆகியோருக்கும் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றல்களுக்கும் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் மற்றும் சுலைமான் ஆகியோருக்கும் நாம் வகி அறிவித்திருக்கின்றோம் தாவூதுக்கு ஜபூரை வழங்கினோம் மேலும் முன்னரே உம்மிடம் நாம் எந்த இறை தூதர்கள் பற்றி எடுத்துரைத்துள்ளோமோ அந்த இறை தூதர்களுக்கும் உம்மிடம் எடுத்துரைக்கப்படாத இறை தூதர்களுக்கும் வகி அறிவித்திருக்கின்றோம் அல்லாஹ் மூசாவிடம் நேரடியாக பேசியும் இருக்கின்றான் இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஏனெனில் அத்தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்விடம் முறையிட மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக மேலும் என் நிலையிலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் இவர்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி ஆனால் நபியே அல்லாஹ் உம்மீது இறக்கியருளியவற்றை தன் பேரறிவை கொண்டே இறக்கியருளினான் என்பதற்கு தானே சான்று வழங்குகின்றான் வானவர்களும் சாட்சி வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள் ஆயினும் அல்லாஹுவின் சான்றே முற்றிலும் போதுமானது إِنَّ الَّذِينَ كَفَرُوا وَصَدُّوا عَن سَبِيلِ اللَّهِ قَدْ ضَلُّوا ضَلَالًا بَعِيدًا إِنَّ الَّذِينَ كَفَرُوا وَظَلَمُوا لَمْ يَكُنِ اللَّهُ لِيَغْفِرَ لَهُمْ وَلَا لِيَهْدِيَهُمْ طَرِيقًا إِلَّا طَرِيقَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا وَكَانَ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرًا يَا أَيُّهَا النَّاسُ قَدْ جَاءَكُمُ الرَّسُولُ بِالْحَقِّ مِنْ رَبِّكُمْ فآمنوا خيرا لكم وَإِن تَكْفُرُوا فَإِنَّ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا எவர்கள் இவற்றை தாமும் ஏற்க மறுத்து அல்லாஹுவின் வழியில் செல்ல விடாமல் மற்றவர்களையும் தடுக்கின்றார்களோ அவர்கள் சின்னமாக வழிகேட்டில் மூழ்கி சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள்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 உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுவின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள் சின்னமாக மரியமின் மகனார் ஈசா அல் மசீ அல்லாஹுவின் தூதரும் மரியமுக்கு அவன் அனுப்பிய அவனுடைய கட்டளையும் ஆவார் மேலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு ரூஹும் ஆவார் அது மரியமின் கருவறையில் குழந்தையாக வடிவம் பெற்றது எனவே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் மூன்று கடவுள் என சொல்லாதீர்கள் அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அல்லாஹ் ஒரே இறைவன்தான் தனக்கு மகனை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டு அவன் தூய்மையானவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும் மேலும் அவை அனைத்தையும் பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பினை ஏற்பதற்கு அவனே போதுமானவனாவான் لن يستنكف المسيح أن يكون عبدا لله ولا الملائكة المقربون وَمَن يَسْتَنكِفْ عَن عِبَادَتِهِ وَيَسْتَكْبِرْ فَسَيَحْشُرُهُمْ إِلَيْهِ جَمِيعًا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ فِيهِمْ أُجُورَهُمْ وَيَزِيدُهُمْ مِنْ فَضْلِهِ وَأَمَّا الَّذِينَ اسْتَنْكَفُوا وَاسْتَكْبَرُوا فَيُعَذِّبُهُمْ عَذَابًا أَلِيمًا وَلَا يَجِدُونَ لَهُمْ مِنْ دُونِ اللَّهِ وَلِيًّا وَلَا نَصِيرًا தான் அல்லாஹுவின் அடிமையாக இருப்பதை மசீஹ் எப்போதுமே இழிவாக கருதியதில்லை இறையன்மை பெற்ற வானவர்களும் அதனை இழிவாக கருதுவதில்லை எவர்கள் அல்லாஹுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹு ஒன்று திரட்டி தன்முன் கொண்டு வருவான் அவ்வேளையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அவன் அவர்களுடைய கூலிகளை நிறைவாக கொடுப்பான் மேலும் தனது அருளால் இன்னும் அதிகம் கூலி வழங்குவான் மேலும் எவர்கள் அல்லாஹுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் மேலும் அல்லாஹுவை அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள் النَّاسُ قَدْ جَاءَكُمْ بُرْهَانٌ مِّن رَّبِّكُمْ وَأَنزَلْنَا إِلَيْكُمْ نُورًا مُّبِينًا فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما மனிதர்களே உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது தெள்ள தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம் இனி எவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதிவிரைவில் தனது கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழைய செய்வான் மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான் يستفتونك قُلِ اللَّهُ يُفْتِيكُمْ فِي الْكَلَالَةِ إِنِ امْرُؤٌ هَلَكَ لَيْسَ لَهُ وَلَدٌ وَلَهُ أُخْتٌ فَلَهَا نِصْفُ مَا تَرَكَ وَهُوَ يَرِثُهَا إِن لَّمْ يَكُن لَّهَا وَلَدٌ فَإِن كَانَتْ اثْنَتَيْنِ فَلَهُمَا الثُّلُثَانِ مِمَّا تَرَكَ وَإِن كَانُوا إِخْوَةً رِجَالًا وَنِسَاءً فَلِلذَّكَرِ مِثْلُ حَظِّ الْأُنثَيَيْنِ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ أَن تَضِلُّوا وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ நபியே மக்கள் உம்மிடம் தகப்பன் தாய் பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்தாகிய கலாலாவை பற்றி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறார்கள் நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு அத்தகைய சொத்துக்களாகிய கலாலா பற்றி இவ்வாறு தீர்ப்பளிக்கின்றான் குழந்தை இல்லாத ஒருவன் ஒரு சகோதரி அவனுக்கு இருக்கும் நிலையில் இறந்துவிட்டால் அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி அவளுக்கு உரியதாகும் குழந்தை இல்லாமல் அந்த சகோதரி இறந்துவிட்டால் சகோதரன் அவளுக்கு வாரிசாவான் இறந்து போனவருக்கு இரு சகோதரிகள் இருந்தால் அவ்விருவருக்கும் அவன் விட்டு சென்ற சொத்தில் மூன்றில் இரு பங்கு உரியதாகும் சகோதர சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஓர் ஆணின் பங்கு இரு பெண்களின் பங்கிற்கு சமமானதாகும் அல்லாஹ் உங்களுக்கு சட்டதிட்டங்களை தெளிவாக விவரிக்கின்றான் நீங்கள் வழிதவறிவிடக் கூடாது என்பதற்காக மேலும் அல்லாஹு ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான்